தர்மராஜ் நாடோடி பாடல் வருகுது பெரியோர்களே நமது பாடல் ஜொலிக்க போகுது பண்டை கால தாத்தாவோட பழங்கால ராகம் பூரா பண்டை கால பாட்டியோட பழங்கால ராகம் பூரான் பாட்டாக ஜொலிக்க போகுது இங்கே பாட்டாக ஜொலிக்க போகுது ஆமாங்கய்யா நாட்டுப்புற பாடலை பற்றி தான் பேச போறேன் இந்த பாடல்களுக்கு எல்லாமே தாய்ங்கிறது எங்க நாட்டுப்புற பாட்டு தாங்கய்யா இந்த நாட்டுப்புற பாட்டு கேட்கறதுங்கிறையா தாய்ப்பால் குடிக்கிறது மாதிரிக்க ஆனா அந்த ஆட்டுப்பால் அந்த மாட்டுப்பால் இந்த புட்டிப்பால் எல்லாம் எங்க தாய்ப்பால் மாதிரிக்க ஆகாதியா காதல் பாடல் வந்து எது மாட்டுப்பால <laughs> தத்துவ பாட்டு ஆட்டுப்பால் நீங்களே சொல்லுங்கய்யா சரி எங்க கிராமத்தான் வந்து ரொம்ப யதார்த்தமானவையா உங்க மாதிரிக்கிய உள்ள உள்ளத உள்ளபடியே சொல்லுவாங்க எப்படின்னு கேட்பீங்க நான் எங்க ஐயாவை தேவோட்டையில இருந்து உடுமலைப்பேட்டை கூட்டிட்டு வந்தீங்க ஏழு எட்டு மணி நேரம் திருவள்ளூர்ல டிராவல் வந்து உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கவுமே ஏடிஎம் சென்டருக்கு பக்கத்துலேயே ஒண்ணுக்கு உட்காந்துட்டாரு ஐயா இங்கேயெல்லாம் ஒண்ணுக்கு உட்காரக்கூடாதுயா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு டேய் சும்மாறா வேஸ்டா தானடா கீழே போகுது பிடிச்சா பிடிச்சிட்டு போறாங்கடா யார சொன்னீங்க என்னையும் யதார்த்தமானவங்க அவரையும் யதார்த்தமானவங்கிறீங்க கிராமத்தாங்க யதார்த்தமானவங்க இப்ப ஏடிஎம்க்கு முன்னால போனது யார் இந்த பதில சொன்னதுன்ட்டு ஜனங்க இப்ப கன்ஃபியூஸ் ஆகி கிடக்குறாங்க நீங்க யதார்த்தமானவங்க ஐயா யதார்த்தமா செஞ்சது எங்க ஐயா இந்த கிராமத்துக்காரங்க காடு கரையில வேலை செய்யும் போது அழுப்பு தெரியாம இருக்கிறக்கா பாட்டு பாடுறதுங்கய்யா பாவிஜி அதையே சினிமாவில் கொண்டாந்துருக்கான் பாருங்க ஆடி வந்தா அல்வா கடை அசஞ்சு வந்தா மளிகை கடை பல பலக்கும் பாத்திர கடை பதுக்கி வச்ச ரேசங்கடை கும்முனு தான் வாசம் வீசும் குட்டி பூக்கடை சமூக நோக்கத்தோட எழுதப்பட்ட பாட்டு பதுக்கி வச்ச ரேஷன் கடைன்னு சொல்றான் பாருங்க எங்க நாட்டுப்புற பாட்டுல பதுக்கி வச்ச ரேஷன் கிடையாம அப்புறம் நம்ம தமிழனுடைய அடையாளம்னா எதுங்கயா பண்பாடு பண்பாடு தமிழனுடைய பண்பாடு தமிழனுடைய அடையாளம்ங்கிறது காதலும் வீரமும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காம வர்ற அந்த காளையை போய் எந்த ஒரு ஆயுதமுமே இல்லாம அடக்குவான் பாருங்க அதாங்க வீரம் அஞ்சாத சிங்கம் போல வீரம் உள்ளவனாம் யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனாம் ஆ ஓ அஞ்சாத சிங்கம் போல வீரம் உள்ளவனாம் யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனாம் அந்த முண்டாசு காரங்கொஞ்சம் முன் கோவியாம் அந்த முண்டாசு காரங்கொஞ்சம் முன் கோவியாம் ஆனாலும் பெண்ணென்றால் லவனஞ்சி கெஞ்சி நிற்பானாம் சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாலாம் யானையே வந்தாலும் பந்தாடக்கூடிய வீரம் உள்ளவன் எங்க பெண்கள்கிட்ட அடங்கி நடக்கிறானே எதுக்குங்கய்யா அன்புங்கய்யா எங்க பெண்கள் காட்டுற அன்பு அதுலதான் அடங்கி போயிடறான் பெண்கள் எப்படி அன்பை காட்டுவாங்க தெரியுமா சக்கப்போடு போட்டானே சவுக்கு கண்ணால சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால தாங்கத்தான் முடியல ஐயோ என்னால ஏன் தவணி நழுவுது இப்படி பாடினாலே எங்க பயில மயங்கி விழுந்துருவாய் கீழே அன்புக்கு அடி பண்ணிடுவாங்க மேலே இவரு சட்டமன்றத்துக்கு போக வேண்டிய ஆளு ஏன்னா அடுத்த வரி மறந்தோன்னு டக்குன்னு பாட்டை நிப்பாட்டிடுறாரு பாத்தீங்களா உண்மையில மறந்துருச்சுன்னா நிப்பாட்ட வேண்டியதான் சில பேர் அவனா எழுதி வேற பாட்டை படிச்சு விட்டுருவாங்க அவன் எழுதினவன் சட்டையை கிழிச்சிட்டு அலைவான் இதெல்லாம் எழுதவே இல்லையே வெம்பாட்டி டிவியில் பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு குளிரடிக்கிற குழந்த மேல துணிய போட்டு போத்துனா குளிரடிக்கிற குழந்த மேல துணிய போட்டு போத்துனா குவா குவான்னு கத்துனதால முதுகுல ரெண்டு சாத்துனா கிளு கிளு பைய கையில கொடுத்து அழுத புள்ளைய தேத்துனா சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா குன்னக்குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா இப்படி சொல்லவுமே அந்த பஸ் கலகலப்பா இப்படி இறுக்கமான சூழ்நிலையிலும் கூட கலகலப்பா கூடியது எங்க நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல்ங்கிறது மக்களுடைய உணர்வுகள்ல இருந்து வெளிப்பட்ட பாடல் அதை அந்த கவிஞன் எழுதினதா இது வரைக்கும் நீங்கள் யாரும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது இவ்வளவு நேரம் வெறும் ஆம்பளை குரலாக கேட்டு எனக்கே காதெல்லாம் வலிக்குது நேரம் எவ்வளவுதான் அந்த குரலையே கேட்கறது இப்பொழுது காதல் பாடல்களே என்ற அணியை பேசுவதற்கு சகோதரி அகிலாண்டேஸ்வரி வணக்கம் வணக்கம் வணக்கம் காதல் பாடல்கள் தான் மக்கள் மனசுல நீங்காம இடம் பிடிக்கும் அப்படின்னு தீர்ப்பு சொல்ல வந்திருக்கிற நடுவரை அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம் உன்னை யாரு கொஸ்டின் அவுட் பண்ண சொன்னது ஐயா இங்க இருக்கிறதுல எத்தனை பேர்த்துக்கு பிடி உஷாவோட முழு பேர் தெரியும் அது தெரிஞ்சிருந்தா தான் இந்தியா என்னைக்கே முன்னேறி இருக்குமே அதுவும் வேணாம் ஐயா தத்துவ ஞானி ஓஷோ அவரோட கருத்துக்களை டக்கு நீங்க ரெண்டு செகண்ட் கூட யோசிக்காம சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் முடியாது ஷாஜகான பத்தி கேட்டா நம்ம ஆளு ரெண்டு பேர்த்த சொல்லுவான் யாருன்னா ஒரு ஷாஜகான் தன்னோட காதல் மனைவிக்காக கோட்டையை கட்டின தாஜ்மஹாலை கட்டின ஷாஜகான் இன்னொரு ஷாஜகான் ஷாஜகான் படத்துல நடிச்ச விஜய் ரெண்டு ஷாஜகான சொல்லுவான் ஐயா நோட் பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு காதல் பாட்டு இதை நோட்டு வேற பண்ணணுமாக்க உலகம் தெரிஞ்ச விஷயமாச்சே இப்பவே தெரியுதுங்கய்யா எங்க காதல் பாட்டு உங்க மனசுலயும் நிக்குதுன்னு ஐயா எங்க எங்க வீ எங்க பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த அண்ணன் என்னமோ பாடிட்டு கடந்தது அது என்னதான் பாடுது நானும் கேட்டேன் அது பாட்டுக்கு பாடுது ஒமா குசியா ஐயா ஓஹியாயா சீத்த சபசாயா நான் கேட்டேன் அண்ணே இது என்னண்ணே என்ன எனக்கு ஒண்ணுமே விளங்கலையேன்னு கேட்டேன் எங்க அண்ணன் சொல்றேன் பாப்பா உனக்கு இது புரியாது இது உனக்கு புரியக்கூடிய பாஷை இல்ல இது என்ன பாஷை தெரியுமா உலகில் மிக இனித்திடும் பாஷை இதயம் ரெண்டும் பேசிடும் பாஷை அதுதான் காதல் பாஷைன்னு சொன்னாயா இந்த பாட்டுல விளங்காத மட்டும் பாடிட்டு விளங்குற வரிய விட்டு விட்டீங்களே அருமையான வரியாச்சு எல்லாம் செல்போன் டயல் டோன்ல போட்டு வச்சிருக்கேன் அத அதையும் என்ன பாடிறையா பாடுங்க உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன் தீரழைகள் நீரை வாரும் முகத்தில் இறைக்கும் முழுதும் வேர்க்கின்றேன் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு ரொம்ப லாயக்கான பிள்ளை கண்டிப்பாக மனப்பாட பாட்டையும் இதே மாதிரி மனப்பாடம் பண்ணிடுவீங்க அடுத்தியா நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு அங்கே அப்படியே நம்ம தாத்தா தாத்தாமார்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க கூப்பிட்டு அட்வைஸ் சொல்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் ஃப்ரீயாக ஒன்று கொடுக்கலான்னு ஆசைப்பட்றான்னா அதுக்கு பேர் அட்வைஸ் தாத்தாவை கூப்பிட்டு பண்ணுறாரு அப்பு இங்கே அப்புச்சு உட்காந்துருக்கோம்ல அங்கே என்ன பார்வை அந்த பையன் சொல்லுங்க பிச்சு என்னங்க பிச்சு அப்படின்ட்டு வரேன் அதுக்கு அந்த அப்ப என்ன அப்பு ஒரு வேலையும் பாக்குறதுல இப்படியே போயிட்டு இருக்குது அப்பு அப்படிங்கிறாரு இவர் ஒரு வழியா அந்த மொக்கையெல்லாம் முடிச்சு போட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக இந்த ஹீரோ கிளம்புறாரு இவர் முதல்லயே லேட்டா ஹீரோயின் அம்மா அப்படியே டென்ஷன்ல இருந்தாங்க இவர் வந்ததையும் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்கய்யா அதுக்கு நம்ம ஹீரோ பாடினாரு பாருங்க ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன் அவ சிரிச்சா சிரிப்புல நூறு பேரு செத்து போயிட்டான் நூறு பேரை சாகடிக்கிற அளவுக்கு அவ சிரிச்சிருக்கிறா ஐயா என்ன வாயில விசவாய் கசிவ அப்படி இல்லையா அந்த சிங்கிள் சிரிப்புல நம்மால அப்பீட் ஆனாரு பாருங்க அந்த அப்பீட்டுக்கு ஒரு பாட்டு எழுதினாரு பாருங்க அதுதான் ஐயா காதல் பாட்டு ஐயா நான் இப்ப ஒண்ணு பண்ண போறது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லணும் ஏதாவது புரிஞ்சுதுங்களா நான் பண்ணனே ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் இப்ப நான் ஒண்ணு பண்ணையா கவனிக்கலையா பாடவே இல்லையா இப்ப நான் பண்ற கவனிங்கயா ஏதாவது இப்ப நான் ஒரு பார்வை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுதாங்கய்யா புரியலீங்கம்மா எனக்கும் அதாவது யா நான் இப்படித்தான் பார்த்தேன் ஹீரோ ஹீரோயினா பாத்துக்கிட்டே இருந்தாரு என்னது இதுக்கு பாட்டுக்கு என்னமோ பேசுறேன்னு சொல்லி வந்துச்சுங்க டிவியில சினிமாவும் ஓடுதுன்னா ரெண்டு இப்படியே கொட்ட கொட்ட கொட்ட கொட்ட முழிச்சிட்டு பாத்துட்டு இருக்குதுங்க நான் போய் கேட்டேன் ஐயா என்னையா என்ன உழப்புதுன்னு கேட்டு அவர் சொல்றாரு கண்ணும் கண்ணும் பாத்துக்கிட்டா டிங் டிங் டிங் டிங் பார்த்து பார்த்து பேசிக்கிட்டா டிங் டிங் டிங் டிங் பேசி பேசி சிரிச்சுக்கிட்டா டிங் டிங் டிங் அப்படிங்கிறாரு யா அதாவது இப்ப இருக்க கவிஞர்களுக்கெல்லாம் ஒன்னும் கற்பனை வரலன்னா ஒரு டிங் டிங் டிங்க போட்டு விட்டுற வேண்டியதான் நம்மளா புரிஞ்சுக்கிற வேண்டியதான் கண்ணும் கண்ணும் பாத்துக்கிட்டா டிங் டிங் டிங் டிங் அப்படின்னா அந்த டிங் டிங்னா என்ன அர்த்தம்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு இது கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வாத்தியார் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்குவார் ஐயா காதலுக்காக நம்ம ஹீரோ என்னென்ன விட்டு கொடுக்குறாருன்னு கேளுங்க மீசையத்தான் எடுக்க சொன்னியே எடுத்தனே கிருதாவத்தா வைக்க சொன்னியே வெச்சனே பந்தான்னு நான் நினைச்சேன் என்ன பாகவதராக்கி புட்டியே புல்லட்டுல வர சொன்னியே வந்தனே கைய விட்டு ஒட்ட சொன்னியே செஞ்சனே ஸ்டைலுன்னு நான் நினைச்சேன் என்ன ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தி புட்டியே பாருங்கய்யா மீசை எடுக்கிறான் கைய விட்டு ஓட்டி ஸ்ட்ரெச்சர்ல போறான் என்ன இருந்தாலும் எதுக்கு பண்றாங்க காதலுக்காக பண்றான் ஐயா அதனாலதான் ஐயா மக்கள் மனசுல அந்த பாட்டு நீங்காம இடம் பிடிச்சிருக்கு காதல் அவன் காதல் பண்ண பிறகு அந்த பையன் வேணுமா இல்லை வச்சிருக்க கிருதா வேணுமா மீச வேணுமா கைய விட்டு ஓட்டுற பைக்கு வேணுமா இது எதுவா காதலுக்கு முக்கியம் இது எதுவுமே வேண்டாம் வேணாமா உங்களுக்கு அவன் மனசு வேணும்யா அவன் மனசு வேணும் அடுத்தியா காதல் பாட்டுல என்ன இல்ல சோகம் இல்லையா சுகம் இல்லையா ஜாலி இல்லையா ஊடல் இல்லையா கண்ணதாசன் எழுதின வரி காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் அப்படின்னு பாடினாரு இந்த காலத்துல மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து மேகத்தை குலைத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டார் அப்படின்னு பாறான் இப்படி இங்கொரு பெண்மையை படைத்து இந்திரன் கற்பனை தீண்டதும் எண்ணித்தான் பிரம்மனும் மூச்சையர்த்தார் பாருங்க அவன் கற்பனையே தீந்து போச்சாம்ல அடுத்தியா இங்க பாருங்க இந்த ஒரு வரியை சொல்லிக்கிட்டு முடிச்சிடறேன் எங்க அண்ணங்கிட்ட போனேன் என்ன எங்க அண்ணன் போய் பணம் எடுத்துட்டு வாப்பா பரிசுலேனா நானும் போய் ப பரிசு எடுக்க போன குடு குடுன்னு ஓடி வந்தேன் என்னத்துக்கு போக்கட்ட அப்படின்னா அவன் எக்கிறான் வளையல் துண்டு கீழே விழுகுது அண்ணே என்னன்னே நீ கேட்டா இதெல்லாம் பொக்கிஷம்ல கைய வச்சா வெட்டி போடுவோம்ல அப்படின்னா இதுக்குதான் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து ஹீரோ பாட்டு பாருங்க காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கமாயிடும் பஞ்சு மிட்டாய் அஞ்சு ரூபாய் நீ பாதி தின்று கொடுத்ததனால் லட்ச ரூபாய் குண்டு மல்லி ரெண்டு ரூபாய் உன் கூந்தலிலே இருந்து வந்தால் லட்ச ரூபாய் பாருங்க ஐயா பாருங்க எப்படி பாட்டு எழுதியிருக்கான்னு பாருங்க என்ன வாலி மட்டுமா எழுதினார் இப்படி கிருஷ்ணநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் எழுதியிருக்காரு பாருங்க ஒரு பாட்டு அடே அப்பா தேனோடு பால் கலந்த அற்றே பால் மகளிர் வாழ் எயிறு ஊரிய நீர்னர் அந்த உண்மையில் உண்மையில இந்த கிழமை எப்படித்தான் இப்படி அனுபவிச்சு எழுதினாருன்னு தெரில அந்த பெண்களுடைய எகிரில் ஊறுற நீர் எப்படி இருக்கும்னா தேனும் பாலும் கலந்த மாதிரி இருக்கும் அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளு ஆயுள் முழுதும் முன்னுடன் இருப்பேன் அன்பாய் பார்த்து கொள்ளு இந்த காலத்துல யாரு யாருப்பா அடிமையா அவ இருக்கேன்னு சொல்றாய்யா இதுதான் யா காதல் இதனாலதான் யா காதல் பாட்டு மக்கள் மனசுல நிக்குது கண்டிப்பா சொல்றேன் அப்போ இப்போ எப்பனாலும் காதல் பாட்டு தான் எல்லாத்து மனசுலயுமே நிக்கும் அகிலா நீ தமிழில் பாசு என்னைக்கு இத்தனை சினிமா பாட்டை மனப்பாடமாக ஒப்புச்சியா நீ தமிழில் பாசு காதல் பாட்டு தருகின்ற மகிழ்ச்சியை வேற யார் தர முடியும் அருமையாக பேசினாங்க இனி காதல் பாடலுக்கு அடுத்து சமுதாய பாடல்களே அப்படிங்கிற அணிக்கு மகேந்திரன் ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே சேற்றில் ஓடி நாட்டு நட்டு களையெடுக்கும் கைகளே செக்கர்வானம் போல என்றும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே உழைக்கும் கைகளே அப்படின்னு உழைக்கிற கைகளை பத்தி அருமையா சொல்வது சமுதாய பாடல் ஐயா தத்துவமோ காதலோ நாட்டுப்புறமோ சொல்ல முடியாதுங்கய்யா அடுத்தது பார்த்தீங்கன்னா காதலாளு சொல்லுவான் நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கம் கத்திரிக்கா நேத்து வச்சா மீன் குழம்பு எவ்வளவு உணத்தியா இருக்குது பாருங்க மீன் குழம்பு ஐயா நீ மீன் குழம்பு சாப்பிட நான் வேணான்னு சொல்ல அது காதல் லீலை பண்ணிட்டு தான் மீன் குழம்பு சாப்பிடுவியோ அந்த மீன் எப்படி கிடைக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா இது சொல்றதாருன்னா சமுதாயப்பாட்டு சொல்லுவாருங்க கட்டிய மனைவி தொட்டு உறவில் பிள்ளை உறவை கொடுப்பவர் அங்கே அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரும் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரும் ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரா நினைப்பது சுலபம் ஊரா நினைப்பது சுலபம் அப்படின்னு மீன் குடிக்கிறவனோட கஷ்டத்தை அவனோட உழைப்பையும் சொல்வது சமூக பார்த்து ஐயா அடுத்து சொல்லுவான் அதே உழைப்பாக சொல்லுவான் வயிற்றுக்காக மனுஷன் இங்க கைத்தில் ஆடுறான் பாரு ஆடி முடிஞ்சு இறங்கி வந்தான் அப்புறம் தாண்டா சோறு வயிற்றுக்காக மனுஷன் இங்க கைத்தில் ஆடுறான் பாரு ஆடி முடிஞ்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு ஒரு சமத்துவம் உண்டாகணும் அதில் மகத்துவம் உண்டாகணும் நம்ம பாடுற பாட்டும் ஆடுற ஆட்டமும் படிப்பினை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு உழைவை பத்தி சொல்வது நம்முடைய பாட்டு தானுங்க ஐயா அடுத்தது பாருங்க தூங்கிட்டே இருப்பான் சில பேர் அவனால் எத்தனை நஷ்டம் நாட்டுக்கு அதை சொல்லுவாங்க பாருங்க நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டான் சிலர் அள்ளும் பகலும் ஒரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டான் தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு சொல்றது எங்களுடைய பாட்டுங்கய்யா சமுதாய பாடல்களே அப்படிங்கிற அணிக்கு மகேந்திரன் ரொம்ப அருமையான சமுதாய பாடல்கள் எல்லாம் சொன்னார் அடுத்து நாட்டுப்புற பாடல்களே என்ற அணியை அலங்கரிக்க சௌமியா நேத்து இன்னைக்கு நாளைக்கு எப்பமே எங்க கிராமிய பாட்டு தாங்க ஐயா ஒரு தாய் தன்னோட குழந்தைய பெத்தெடுத்து ஒரு தொட்டில போடுறாயா அப்ப கூட ஆறாரோ ஆறிராரோ இருந்து செத்தா பாட தூக்குற வரைக்கும் எல்லாமே எங்க கிராமிய பாட்டு தான் ஐயா ஒரு குழந்தை தூங்கும் போது அந்த குழந்தைகிட்ட போய் தூ பாடல போட்டு வச்சுட்டு ஏன் பிறந்தாய் மகனே நீ ஏன் பிறந்தாய் அப்படின்னு பாட முடியுமா இல்ல காதல் பாட்டை போட்டு வச்சுட்டு ஒரு அப்பா பிள்ளைய பார்த்து பாடுறாருன்னு வச்சுங்க தொட்டிய போட்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே அவன் தொட்டியை விளக்கிட்டு கேட்பேன் நான் கேட்டேன் நான் உன்னைய பெக்க சொல்லி பெத்து விட்ட அப்புறம் ஏன் பிறந்தன்னு என்னையவே கேட்டான் என்ன லந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னா அவங்க அப்பா என்ன பதில் சொல்றது இல்ல அந்த காதல் பாட்டை போட்டு வச்சுட்டு திம்சு கட்ட ஐ ஐ கட்ட எண்டி என்ன சேர்த்துக்கிட்ட பப்பள பல பப்பள பல பப்பாளி பழமே தத்தள தல தத்தள தல தக்காளி பழமே அப்படின்னு பாட முடியுமா ஐயா இல்ல எங்க கிராமிய பாட்டு தான் ஐயா பாட முடியும் பாடுறேன் கேட்டுக்கோங்க தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே அலியிலே கண்டெடுத்த அற்புத அடிமுத்தே அப்படின்னு அருமையா பாடுறாங்க ஐயா தாளாட்டு பாடி தூங்க வைக்கிற தன்னோட தாய்க்கும் மகிழ்ச்சி வரும் அடடா நம்ம பாட்டு கேட்டு நம்ம குழந்தை தூங்கிருச்சே அப்படின்னு ஒரு சந்தோஷமும் இருக்கும் ஐயா கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தேர் மாதிரி கோலம் போட்டு மேல பொங்கல் வச்சு அப்போ அது பொங்கற வரைக்கும் அந்த பொங்கல் பானை பொங்கற வரைக்கும் சுத்தி நின்னு கும்மி அடிப்பாங்களே கும்மி பாட்டு அது கூட எங்க கிராமிய பாட்டு தாங்க கேளுங்க அண்ணன் எனும்பல் தன் பாதமேயாயினும் அன்புடன் ரட்சித்தடி வணங்கி இந்நிலம் தன்னில் சரிதை சொல்ல எந்தன் முன்னர்க்க வேண்டும் சரஸ்வதியே முத்தமிழ் கற்பனை கற்றருள் என் தாயே பக்தி முத்தி சித்தி யானறியேன் தன்னே நானி தன் தன்னானே தானே தன்னே நானி நன் தன்னானே தன்னே அந்த கோரஸுக்கு தான் அதுல பவர என்னன்னா எல்லாத்துக்கும் நீ பாடுற மாதிரி பாட தெரியுமா பாட தெரியாது அந்த கூட கும்மி அடிக்கிற ஆளுக்கு என்ன செய்ய நீ பாடுறத கேட்டுவிட்டு வாயை பார்த்துக்கிட்டே தன்னேரே அதுக்கு நம்ம கிராமத்துக்காரன் ஐடியா பண்ணி வச்சிருக்கான் பாரு பாட்டு தெரியாத ஆளுகளுக்குன்னு தன்னே நானே அவ்வளவுதான்